परमात्मने नमः सञ्जयन् कुरुहिरान् तन् तथा कृपयाविष्टम् अश्रुपूर्णाकुलेक्षणम् विषीदन्तमिदम् वाक्यम् उवाच मधुसूदनः கருணை வசப்பட்ட உள்ளத்துடன் கண்ணீரும் வேதனையும் நிறைந்த கண்களுடன் இருந்த அர்ஜுனனை பார்த்து மதுசூதனன் பின்வருமாறு கூறுகிறார் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेत्ति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः குந்தி மகனே இந்த உடலே ஒரு கேத்திரமாகும் இதனை யார் சரியான முறையில் அறிந்து கொள்கிறாரோ அவரே கேத்திரஞர் எனப்படுகிறார் அவர் இந்த உடலில் சிக்கிக் கொண்டிருக்கவில்லை மாறாக அவரே அதனை இயக்குபவர் ஆவார் இவ்வாறு அந்த தத்துவத்தை அறிந்து உணர்ந்த மகா புருஷர்கள் கூறுகிறார்கள் உடல் என்னவோ ஒன்றுதானே அதில் தர்மக்ஷேத்திரம் என்றும் குருக்ஷேத்திரம் என்றும் இரண்டு கேத்திரங்கள் எவ்வாறு இருக்க முடியும் உண்மையில் இந்த ஒரே உடலில்தான் அதனுடைய ஆழ்மனத்தில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு செயல்படுகின்ற இரண்டு விதமான எண்ண ஓட்டங்கள் எப்போதுமே இருந்து வருகின்றன அதில் ஒரு வகை பரமாத்மாவில் நுழைவு தரவல்ல புண்ணியமயமான எண்ண ஓட்டம் எனப்படும் அவை தெய்வீக குணங்களாகும் மற்றொரு வகை குற்றம் உள்ள கண்ணோட்டத்துடன் இணைந்து செயல்புரியும் எண்ண ஓட்டமாகும் இந்த வகை அசுர குணங்கள் ஆகும் இது எப்போதுமே அழிந்து போகின்ற நிலையற்ற இந்த உலகத்தின் மீதே பற்றுதலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துகிறது எப்பொழுது அசுர குணங்கள் வலிமை பெற்று விளங்குகின்றனவோ அப்பொழுது இந்த உடலே குருட்சேத்திரமாக மாறுகிறது இதே உடலின் ஆழ்மனதில் தெய்வீக குணங்கள் வலிமை பெற தொடங்கிவிட்டால் அப்பொழுது இந்த உடலே தர்மக்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு விதமான குணநலன்களின் ஏற்றமும் தாழ்வும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் தத்துவதரிசி மகாபுருஷரை அடைந்து எப்பொழுது ஒருவர் நிலைத்த பக்தியின் மூலமாக இறை ஆராதனையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதே அவரது அகத்தில் இந்த இரண்டு வேறுபட்ட எண்ண ஓட்டங்களுக்கு இடையில் இறுதி வெற்றியை நிர்ணயிக்கின்ற யுத்தம் துவங்க ஆரம்பித்து விடுகிறது இந்த யுத்தத்தில் தெய்வீக குணங்கள் வலிமை பெற்றுக்கொண்டே சென்று அசுர குணங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடுகின்றன அசுர குணங்கள் முழுவதுமாக அழிவுற்ற பிறகுதான் இறைவனின் நேரடி காட்சி என்னும் நிலை வாய்க்கப் பெறுகிறது இறைவனை கண்கூடாக தரிசித்ததுடன் சேர்த்து தெய்வீக குணங்களுக்கும் அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது எனவே அவைகளும் தாமாகவே பரமாத்மாவினுள் இரண்டர கலந்து மறைந்து விடுகின்றன இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவரும் பரமாத்மாவினுள் நுழைவு பெற்று விடுகிறார் பதினோராவது அத்தியாயத்தில் கௌரவர் படையினரை தொடர்ந்து பாண்டவர் படையின் வீரர்களும் கூட யோகேஸ்வரருக்குள் சென்று மறைந்து விடுவதை அர்ஜுனன் கண்டான் இந்த மாபெரும் அக ஆன்மீக ஐக்கியத்திற்கு பிறகு ஆன்ம வடிவமாக எஞ்சி இருப்பவர் எவரோ அவரே கேத்திரஞர் எனப்படுகிறார் மேலும் பார்க்கலாம் क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानम् यत्तज्ज्ञानं मतं मम அர்ஜுனா நீ எல்லா க்ஷேத்திரங்களிலும் உரைகின்ற சேத்திரஞரும் நானே என்று அறிந்து கொள் அதாவது நானும் கேத்திரஞர் ஆவேன் எவர் இந்த உடல் என்னும் கேத்திரத்தை நன்கு அறிந்தவரோ அவரே சேத்திரஞர் ஆவார் என்பதை கேத்திரஞரை நேரடியாக தரிசனம் செய்து தத்ரூபமாக அறிந்து கொண்டுள்ள மகாபுருஷர்கள் கூறுகிறார்கள் நானும் கேத்திரஞர் ஆவேன் என்று ஸ்ரீகிருஷ்ணரும் கூறுகிறார் அதாவது ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரு யோகீஸ்வரரே ஆவார் கேத்திரம் மற்றும் கேத்திரஞர் அதாவது விகாரங்களுடன் கூடிய படைப்பு மற்றும் புருஷனை அதாவது இறைவனை தத்துவத்துடன் சேர்ந்து அறிந்து கொள்வதே ஞானமாகும் இதுவே என்னுடைய உறுதியான கருத்தாகும் அதாவது இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதற்கு பெயரே ஞானமாகும் அது தவிர வீணான வாத விவாதங்களுக்கு பெயர் ஞானமில்லை அகமாத்மா குடாகேஷ अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च அர்ஜுனா நான் மனிதர் உட்பட எல்லா உயிர்களின் இதயத்திலும் விற்றிருக்கும் அனைவருடைய ஆன்மா ஆவேன் எல்லா உயிர்களின் முதல் இடை கடைசியும் நானே பிறப்பு வாழ்க்கை இறப்பும் நானேதான் जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्ममृतस्य च तस्मादपरिहार्येऽर्थे न त्वं शोचितुमर्हसि அவ்வாறு ஏற்றுக்கொண்டாலும் கூட பிறப்பவர்கள் அனைவரும் இறப்பதும் இறப்பவர்கள் அனைவரும் மீண்டும் பிறப்பதும் உறுதி என்பதும் தெளிவாகிறது இதை அறிந்த நீ தீர்மானிக்க முடியாத இந்த விஷயத்தை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை எதற்கு மாற்று சிகிச்சை என்பது இல்லையோ அதை எண்ணி வருந்திக் கொண்டிருப்பது இன்னும் ஒரு துக்கத்தை வரவேற்பதற்கு ஒப்பானதாகும் மறுபடியும் இதையே வலியுறுத்தும் விதமாக न जायते म्रियते वा कदाचिन् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणो न हन्यते हन्यमाने शरीरे இந்த ஆத்மா எந்த காலத்திலும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை ஏனெனில் இது ஆடையைப் போல உடலை மட்டுமே மாற்றிக்கொள்கிறது இது ஆன்மாவாக இருந்து கொண்டு வேறு ஏதோ ஒன்றாக ஆகப் போவதில்லை ஏனெனில் இது பிறப்பற்றது என்றும் உள்ளது என்றும் நிலையானது மாறாதது பழமையானது நீங்கள் எல்லோருமே ஆத்மாவின் உபாசகர்கள் ஒருவேளை நீங்கள் ஆன்மீக பாதையை அறிந்திருக்கவில்லை என்றால் உங்களிடம் என்றும் நிலையானது மாறாதது என்ற பெயரில் ஒரு பொருளும் கிடையாது अच्छेद्योऽयमदाह्योऽयम् अक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतः स्थाणुः अचलोऽयं सनातनः இந்த ஆத்மா துளைக்க முடியாதது எரிக்க இயலாதது நினைக்கவும் முடியாதது ஆகாயம் இதனை தன்னில் மறைக்கவும் முடியாது இந்த ஆத்மாவானது சந்தேகமர வதைக்க முடியாததும் எங்கும் விரிந்தும் பறந்தும் உள்ளதும் அசைவற்றதும் உறுதியானதும் என்றும் நிலையானதும் மாறாததும் அனாதியானதும் ஆகும் அர்ஜுனன் குலதர்மமே என்றும் நிலையானது மாறாதது அனாதியானது என்கிறான் இது போன்ற போரினால் என்றும் நிலையான மாறாத குலதர்மம் அழிந்து போய்விடும் என்றான் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் இதனை வெறும் அஞ்ஞானம் என்றதுடன் ஆத்மாவே என்றும் அனாதியானதும் நிலையானதும் மாறாததும் ஆகும் என்று கூறினார் தாங்கள் யார் என்றும் நிலையான மாறாத சனாதன தர்மத்தின் வழி நடப்பவர்கள் என்றும் நிலையானதும் மாறாததும் எது ஆத்மாவே ஒருவேளை நீங்கள் ஆன்மா வரையிலான தூரத்தை கடக்கச் செய்கின்ற சிறப்பு வாய்ந்த ஆன்மீக சாதனை விதிமுறைகளை பற்றி அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த என்றும் நிலையான தர்மத்தை பற்றி ஒன்றும் அறியாதவர் ஆவீர் அதனால் ஏற்பட்ட தீய விளைவுகளைத்தான் மதவாதங்களின் பிடியில் சிக்கிக்கொண்டு தர்மத்தின் பாதையில் பயந்து நடப்பவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது நாம் தர்மத்தை சரணடைவதற்கான காரணம் என்ன ஏனெனில் நாம் மரணத்தின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் இறந்து கொண்டும் பிறந்து கொண்டும் இருப்பவர்கள் தர்மமோ மிகவும் வலிமையானதொரு ஆதாரமாகும் எனவே நாம் அதனை சரணடைந்தால் அமரத்துவ நிலையை பெற்றுவிடுவோம் ஆனால் நாமோ யாரேனும் வெட்டினால் இறந்து போவோம் இந்த தர்மமானது வெறுமனே தொடுவதாலும் உண்பதாலும் அழிந்து போகும் என்றால் அது எப்படி நம்மை காப்பாற்றப் போகிறது தர்மம் உங்களை காக்கும் வல்லமை படைத்தது உங்களை விடவும் பலம் பொருந்தியது இவ்வாறு இருக்க நீங்கள் வாழ்கொண்டு வெட்டப்பட்டால்தான் இறந்து போவீர்கள் ஆனால் உங்களுடைய தர்மமோ தொட்ட மாத்திரத்திலேயே அழிந்து விட்டதே எந்த மாதிரியான தர்மம் உங்களுடையது தீய நெறிமுறைகள்தான் அழிந்து போகுமே தவிர சனாதன தர்மமோ ஒருபோதும் அழியாது என்றும் நிலையான சனாதன தர்மம் என்பது ஆயுதங்களால் வெட்ட முடியாது நெருப்பால் எரிக்க முடியாது நீரால் ஈரப்படுத்த முடியாது என்ற அளவிற்கு வலிமை பொருந்திய ஒன்றாகும் இவ்வாறு இருக்க உண்பதும் அருந்துவதும் எல்லாம் வெகு தூரம் ஆனால் உங்களுடைய தர்மமோ தொட்ட மாத்திரத்திலேயே அழிந்து விட்டதே எந்த மாதிரியான தர்மம் உங்களுடையது தீய நெறிமுறைகளைத்தான் அழிந்து போகுமே தவிர சனாதன தர்மமோ ஒருபோதும் அழியாது என்றும் நிலையான சனாதன தர்மம் என்பது ஆயுதங்களால் வெட்ட முடியாது நெருப்பால் எரிக்க முடியாது நீரால் ஈரப்படுத்த முடியாது என்ற அளவிற்கு வலிமை பொருந்திய ஒன்றாகும் இவ்வாறு இருக்க உண்பதும் அருந்துவதும் எல்லாம் வெகு தூரம் படைப்பில் உண்டான எந்த ஒரு பொருளுமே அதனை தொடக்கூட முடியாது எனும் பொழுது அந்த என்றும் நிலையான சனாதனம் எப்படி அழிந்து போய்விடும் இத்தகைய ஒரு சில தீய நெறிகள் அர்ஜுனனின் காலத்திலும் கூட இருந்தது அவனும் அவற்றிற்கு இரையானவன்தான் அவன் நடுநடுங்கி தேம்பியபடியே குல தர்மமே என்றும் நிலையானது என்று புலம்பினான் யுத்தத்தாள் என்றும் நிலையான சனாதன தர்மம் அழிந்துவிடும் குலதர்மம் அழிந்து போனால் நாம் எல்லோரும் நீண்ட காலம் வரை நரகத்தில் உழல வேண்டியிருக்கும் என்றெல்லாம் அவன் கூறினான் ஆனால் கிருஷ்ணரோ உனக்கு இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து உண்டானது என்று கேட்டார் அது ஒரு தீய நெறிமுறை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணர் இதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் ஆத்மாவே என்றும் நிலையானது மாறாதது என்றும் எடுத்துரைக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஆன்மீக பாதையை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் சனாதன தர்மத்தில் இதுவரையில் உங்களுக்கு நுழைவு கிடைக்கவில்லை என்பதே தெளிவாகிறது இந்த ஆத்மாவானது எல்லோருடைய அகத்திலும் நிறைந்துள்ளது எனும்போது அதை எப்படி தேடி அடைய வேண்டும் அவினாஷி தத்வித்தி येन सर्वमिदं ततम् विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति எவருள் இந்த ஒட்டுமொத்த உலகமும் விரிவுற்றுள்ளதோ அவரே அழிவற்றவர் ஆவார் இந்த அழிவற்றதை அழிக்கும் சாமர்த்தியம் எவருக்கும் கிடையாது नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः அர்ஜுனா உண்மையற்ற பொருளுக்கு நிலைத்தன்மை கிடையாது அது இல்லவே இல்லை அதை நிலைநிறுத்தி வைக்கவும் முடியாது மேலும் உண்மைக்கோ மூன்று காலங்களிலும் குறைவொன்றும் இல்லை அதை அழிக்கவே முடியாது அர்ஜுனன் பகவானாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்களா என்று கேட்டான் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் நான் தான் கூறுகிறேன் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இரண்டிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னை போன்றே தத்துவ தரிசிகள் பலராலும் காணப்பட்டும் உள்ளது என்று கூறுகிறார் தத்துவ தரிசிகள் மூலமாக ஏற்கனவே காணப்பட்ட உண்மையைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் எடுத்துரைக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரு தத்துவதரிசி மகா புருஷராவார் பரம தத்துவமாகிய பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அவரிலேயே நிலை பெற்று விடுகின்றவரே தத்துவதரிசி எனப்படுகிறார் यथा प्रकाशयत्येकः कृत्स्नं लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृत्स्नम् प्रकाशयति भारत அர்ஜுனா எந்த முறையில் ஒரே சூரியன் எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் வெளிச்சம் தருகிறதோ அதே முறையில் ஒரே ஆத்மாத்தான் எல்லா சேத்திரங்களுக்கும் அதாவது எல்லா உடல்களுக்கும் வெளிச்சம் தருகிறார் न तद्भासयते सूर्यो न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम அந்த பரமபதத்தை சூரியனோ சந்திரனோ அக்னியோ தெளிவாக வெளிப்படுத்த முடிவதில்லை எந்த பரமபதத்தை அடைந்த பிறகு மனிதன் திரும்பவும் உலகில் பிறப்பதில்லையோ அதுவே என்னுடைய பரமகதி ஆகும் அதாவது அவனுக்கு மறுபிறவி உண்டாவதில்லை இந்த பேற்றினை அடைவதற்கு எல்லோருக்குமே சமமான அதிகாரம் உள்ளது अव्यक्तोऽक्षर इत्युक्तः तमाहुः परमां गतिम् यं प्राप्य न निवर्तन्ते तद्धाम परमं मम அந்த என்றும் நிலையாக உள்ள புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வை அழிவற்றது என்று கூறப்படுகிறது இதையேதான் பரமகதி என்றும் சொல்கிறார்கள் இதுதான் என்னுடைய பரமபதமாகும் இதனை அடைந்த பிறகு யாரும் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதில்லை அத்தகையவருக்கு மறுபிறவி ஏற்படுவதும் இல்லை निर्मानमोहाजितसङ्गदोषा अध्यात्मनित्या विनिवृत्तकामा द्वन्द्वैर्विमुक्ताः गच्छन्त्यमूढा पदमौ व्ययम् तत् சமர்ப்பணம் செய்ததன் மூலமாக எவனுடைய மோகம் மற்றும் ஆணவம் அழிந்து விட்டதோ பற்றின் மொத்த வடிவமாகிய உலகின் சேர்க்கை தோஷத்தினை எவன் வென்றுவிட்டானோ பரமாத்மாவின் வடிவத்தில் எவன் நிரந்தரமாக நிலை பெற்றிருக்கிறானோ எவனுடைய ஆசைகள் அனைத்தும் மிகவும் நல்ல முறையில் நீங்கிவிட்டனவோ சுகம் துக்கம் ஆகிய இரு வேறுபட்ட உணர்வு நிலைகளின் மோதல்களில் இருந்து வெகு சிறப்பான முறையில் விடுதலை அடையப்பெற்ற ஞானியர் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடையப் பெறுகின்றனர் எதுவரைக்கும் இந்த நிலை அடையப்படவில்லையோ அதுவரைக்கும் இந்த வாழ்க்கை என்னும் மரம் வெட்டி எறியப்படுவதில்லை இதுவரைக்கும் வைராக்கியத்தின் அவசியம் இருக்கத்தான் செய்கிறது यः शास्त्रविधिमुत्सृज्य वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न சுகம் न பராம் கதிம் எவனொருவன் மேலே கூறப்பட்டுள்ள சாஸ்திர விதிகளை புறக்கணித்துவிட்டு அதாவது இங்கே கீதையே முழுமையான சாஸ்திரமாகும் ஸ்ரீகிருஷ்ணர் தாமே முன்னின்று விளக்கமாக கூறியுள்ள அந்த கீதையின் விதிமுறைகளை புறக்கணித்துவிட்டு எவன் ஒருவன் தன்னிச்சையாக நடந்து கொள்கிறானோ அவன் சித்தியடைவதில்லை பரமகதியையோ பரம சுகத்தையோ பெறுவதும் இல்லை சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் ஸ்வ வினஷ்யந்தம் எவர் ஒருவர் சிறந்த முறையில் அழிவுற்று கொண்டே இருக்கும் அசைவன அசையாதன என்று அனைத்து ஜடம் மற்றும் உயிரினங்களிலும் அழிவென்பதே இல்லாமல் சமமான உணர்வுடன் விற்றிருக்கும் பரமேஸ்வரரை சமநோக்கோடு காண்கிறாரோ அவரே உள்ளதை உள்ளபடிக்கு காண்கிறார் அதாவது இயற்கையானது மிகவும் சிறப்பான முறையில் முழுவதுமாக அழிவுற்ற பிறகுதான் அந்த பரமாத்ம வடிவம் காண்பதற்கு கிடைக்கிறது அதற்கு முன்பு அல்ல மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களின் எண்ணங்களின் மூலமாக உருவாகிக் கொண்டே இருக்கும் நல்ல மற்றும் தீய வினைகளிலிருந்து விடுபடுவது ஒன்றே கர்மத்தின் உச்சக்கட்ட நிலை எனப்படுகிறது அந்த நிலையில்தான் கர்மம் முழுமையாக நிறைவு பெறுகிறது அசைவன அசையாதவை என்று மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களும் அழிவுற்ற போதிலும் அவற்றிலெல்லாம் அழிவென்பதே இல்லாமல் சமமான உடலுடன் வீற்றிருக்கும் பரமேஸ்வரரை காண்பவர் எவரோ அவரே உள்ளதை உள்ளபடிக்கு சரியாக காண்கிறார் भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन பிரவேஷ்டுஞ்ச சிறந்த தவம் உடையவனே அர்ஜுனா நிலைத்த பக்தியின் மூலமாக மற்ற பிற தெய்வங்களை எல்லாம் நினைக்காமல் நிலைத்த சர்தையுடன் என்னை தவிர மற்ற பிற தெய்வங்கள் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்காமல் என்னை மட்டுமே நினைப்பது மற்றும் என்னிடம் மட்டுமே நம்பிக்கை கொண்டிருப்பதன் மூலமாக மட்டுமே நான் இந்த முறையில் நேருக்கு நேராக தரிசனம் செய்வதற்கும் தத்துவ ரீதியாக அறிந்து கொள்வதற்கும் என்னிலேயே நுழைவு பெறுவதற்கும் சுலபமாகிறேன் இறைவனை அடைவதற்கு எளிமையான ஒரே வழி நிலைத்த பக்தி ஒன்று மட்டும்தான் கடைசியில் இந்த ஞானமும் கூட நிலைத்த பக்தியாக பரிணமித்து விடுகிறது நிலைத்த பக்தியால் நேரடியாக என்னை தரிசித்து என்னை அறிந்து கொள்வதுடன் என்னிலேயே நுழைவு பெற முடியும் என்கிறார் அதாவது அர்ஜுனன் என்பது நிலைத்த மனதையுடைய பக்தனுடைய பெயராகும் அர்ஜுனன் என்பது ஆன்மீகத்தில் உயர்ந்ததொரு மனநிலையின் பெயராகும் இறை பற்றி உடைய அன்பே அர்ஜுனன் ஆவான் सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धामयोऽयं पुरुषो यो यच्छ्रद्धः स एव सः ஹே பாரதா எல்லா மனிதர்களிடமும் இந்த நம்பிக்கையானது அவர்களுடைய சித்தத்தில் இருந்து எழுகின்ற என்ன அலைகளுக்கு ஏற்பவே அமைகிறது மனிதன் நம்பிக்கை மயமானவன் ஆகவே எவனொருவன் எந்த மாதிரியான நம்பிக்கை எண்ணம் உடையவனோ அந்த மாதிரியாகவே அவன் ஆகிறான் பெரும்பாலோர் நான் யார் என்று கேட்கின்றனர் இன்னும் பலர் நான் அந்த ஆன்மா ஆவேன் என்றும் சொல்லிக் கொள்கின்றனர் ஆனால் உண்மையில் அப்படி ஒன்றும் ஆவதில்லை இங்கே யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரோ நம்பிக்கை எவ்விதமோ அவ்விதமே மனிதன் என்று கூறுகிறார் கீதை யோக தரிசனம் ஆகும் பதஞ்சலி மகரிஷியும் ஒரு யோகிதான் அவர் இயற்றிய யோக தரிசனம் என்ற நூலும் இருக்கிறது அதில் யோகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு சித்தத்தில் இருந்து எழுகின்ற எண்ண அலைகளை எழவிடாமல் முழுமையாக தடுத்து நிறுத்தி விடுவதே யோகம் எனப்படும் எவரேனும் மிகுந்த முயற்சி செய்து அவ்வாறு நிறுத்திவிட்டால் அதனால் அவருக்கு கிடைக்கும் லாபம் என்ன அந்த சமயத்தில் இந்த சாட்சி ரூபமாக இருக்கின்ற ஜீவாத்மாவானது தன்னுடைய உண்மை இயல்பாகிய ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்று விடுகிறது அப்படியென்றால் இவ்வாறு நிலை பெறுவதற்கு முன்பு அது நிலையற்று தூய்மையற்று இருந்ததா என்ன பதஞ்சலி கூறுகிறார் மற்ற சமயத்தில் எண்ணங்கள் எவ்விதமாக உரு பெறுகின்றனவோ அவ்விதமாகவே அந்த சாட்சி ரூபமாக இருக்கும் ஜீவாத்மாவும் மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்கிறார் இங்கே யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரும் மனிதன் நம்பிக்கை மயமானவன் நம்பிக்கை அவனிடம் நிரம்பி வழிகிறது எதன் மீதாவது அவனுக்கு நம்பிக்கை அவசியம் இருக்கவே செய்கிறது மேலும் அவனது நம்பிக்கை எவ்விதமாக உள்ளதோ அவ்விதமாகவே அவன் இருக்கிறான் எண்ணம் எவ்விதமோ அவ்விதமே மனிதன் என்று கூறுகிறார் இனி श्रद्धावान् लभते ज्ञानम् तत्परः संयतेन्द्रियः ज्ञानं लब्ध्वा परां அச்சிரேணாதிகச்சதி சிரத்தையுடைய முயற்சியுடைய புலன்களை கட்டுப்படுத்தியவனால் மட்டுமே இந்த ஞானத்தை பெற முடியும் உணர்வு பூர்வமான ஆர்வம் இல்லை என்றால் தத்துவ தரிசைகளின் சரணத்தை அடைந்த பிறகும் கூட இந்த ஞானத்தை பெற முடியாது எனவே வெறும் சிரத்தை மட்டுமே போதுமானது அன்று சிரத்தையுடையவன் குறைந்த அளவு முயற்சி உடையவனாக கூட இருந்துவிடலாம் எனவே மகாபுருஷர்கள் மூலமாக நிச்சயிக்கப்பட்டுள்ள இந்த ஆன்மீக பாதையில் கடும் முயற்சியுடன் முன்னேறி செல்வதற்கு இஷ்ட தெய்வத்தின் மீது அதாவது சத்குருவின் மீது உணர்வு பூர்வமான பிடிப்பு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது அத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்துவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் எவன் ஒருவன் புலன் இன்ப வாசனைகளிலிருந்து வெறுப்பு உணர்வு அடையவில்லையோ அவனுக்கு இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து சாட்சாத்காரம் அடைவது மிகவும் கடினமான காரியமாகும் சிரத்தையுடைய முயற்சியுடைய புலன்களை கட்டுப்படுத்தியவனே இந்த ஞானத்தை அடையப் பெறுகிறான் ஞானமடைந்த மறுகணமே மேலான அமைதியை பெற்று விடுகிறான் இதற்கு பிறகு அடைய தகுந்தது எதுவுமே எஞ்சி இருப்பதில்லை இதுவே இறுதி அமைதியாகும் இதன் பிறகு அவன் ஒருபோதும் அமைதியை இழப்பதில்லை तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकम् ददामि बुद्धियोगं तम् येन मामुपयान्ति ते இடைவிடாமல் என்னுடைய தியானத்தில் மூழ்கியிருக்கும் பேரன்புடன் வழிபடுகின்ற அந்த பக்தர்களுக்கு நான் அந்த புத்தி யோகம் அதாவது யோகத்தில் நுழைவு பெறச் செய்கின்ற புத்தியை கொடுக்கின்றேன் அதன் மூலமாக அவர்கள் என்னை அடையப் பெறுகிறார்கள் அதாவது யோகம் விழிப்பு உணர்வு அடைதல் என்பது அந்த பரமாத்மாவாகிய ஈஸ்வரனின் கருணை கொடையாகும் அந்த புலன் உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட இறை பேர் உணர்வில் நிலை பெற்றுள்ள மகா புருஷர் யோகத்தில் நுழைவு பெற்று தரவல்ல புத்தியை எவ்வாறு தருகிறார் பார்த்தம் அகமஜானஜம் தமஹம் नाशयाम्यात्मभावस्थो ज्ञानदीपेन भास्वता அவன் மீது முழுமையான அனுகிரகம் செய்யும் வண்ணம் நான் அவனுடைய ஆன்மாவில் எழுந்தருளி இரண்டர கலந்து சாரதியின் நிலையில் நின்று கொண்டு அஞ்ஞானத்தால் தோன்றிய அந்தகாரத்தை அதாவது ஆழ்ந்த இருளை ஞானம் என்னும் தீபத்தின் மூலமாக பிரகாசிக்கச் செய்து அழிக்கிறேன் உண்மையில் ஏதேனும் ஒரு ஸ்தித பிரஜ யோகியின் மூலமாக எதுவரைக்கும் அந்த பரமாத்மாவானவர் உங்களுடைய ஆன்மாவில் எழுந்தருளி ஒவ்வொரு கணமும் செயல்படத் தொடங்கி உங்களை தடுத்து ஆட்கொள்ளவில்லையோ இந்த இயற்கையின் இருமைகளிலிருந்து விடுவித்து தாமே முன்னின்று வழிநடத்தி செல்லவில்லையோ அது வரைக்கும் உண்மையான முறையில் யதார்த்தமான இறை வழிபாடு ஆரம்பமாவது கூட இல்லை பகவான் என்னவோ எல்லா இடங்களிலும் இருந்துதான் பேசுகிறார் ஆனால் ஆரம்ப நிலையில் அவர் ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்றுள்ள மகாபுருஷர் மூலமாகவே பேசுகிறார் ஒருவேளை அந்த மகாபுருஷர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பகவான் உங்களிடம் தெளிவாக பேச மாட்டார் ज्ञानेन तु तदज्ञानम् येषाम् नाशितमात्मनः तेषामादित्यवज्ञानम् प्रकाशयति तत्परम् எவருடைய அந்த கரணத்தில் உள்ள அந்த அஞ்ஞானம் ஆன்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்தல் எனப்படும் சாட்சாத்காரத்தின் மூலமாக அழிந்து விட்டதோ இந்த முறையில் எவரொருவர் ஞானத்தை பெற்றுவிட்டாரோ அவருடைய அந்த ஞானம் சூரியனுக்கு ஒப்பாக அந்த பரமதத்துவ பரமாத்மாவை நன்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படியென்றால் அந்த பரமாத்மா என்பவர் ஏதோ ஆழ்ந்த இருளின் பெயரா என்ன இல்லை அவர் இரவிலும் பகலிலும் தன்னில்தானே ஒளியுடன் திகழும் சுயம் பிரகாச வடிவினராவார் இருக்கட்டும் ஆனால் நமது பயன்பாட்டிற்கு கிடைப்பதில்லையே நமக்கு தென்படுவது இல்லையே எப்பொழுது அறிவின் மூலமாக அஞ்ஞானத்தின் திரை விளக்கப்படுகிறதோ அப்பொழுது அவருக்கு அந்த ஞானம் சூரியனுக்கு ஒப்பான பரமாத்மாவை தன்னுள் பெருகச் செய்துவிடுகிறது அதற்கு பிறகு அவருக்கு எங்கும் இருள் என்பதே இருப்பதில்லை इन्द्रियाणि पराण्याहुः इन्द्रियेभ्यः परम् मनः मनसस्तु परा बुद्धिः यो बुद्धेः परतस्तु सः அர்ஜுனா இந்த உடலை விட புலன்கள் மேலானவை நுட்பமானவை பலம் பொருந்தியவை என்பதை அறிந்து கொள் புலன்களை விட மனம் மேலானது பலம் வாய்ந்தது மனத்தை விட மேலானது புத்தி அந்த புத்தியை விடவும் மிகவும் மேலானது உனது ஆத்மாவாகும் அதுவே நீ ஆவாய் எனவே இந்த புலன்கள் மனம் புத்தியை அடக்க உன்னால் முடியும் एवं बुद्धेः परम् बुद्ध्वा संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुम् महाबाहो कामरूपम् दुरासदम् இந்த முறையில் புத்தியை விடவும் மேலான அதாவது நுட்பமான பலம் வாய்ந்த உனது ஆன்மாவை அறிந்து கொண்டு ஆன்ம பலத்தை புரிந்து கொண்டு புத்தியின் மூலமாக உன்னுடைய மனத்தை வசப்படுத்தி கொண்டு அர்ஜுனா இந்த காமமே வடிவான எளிதில் வெல்ல முடியாத எதிரியை கொன்றுவிடு காமம் என்பது எளிதில் வெல்ல முடியாத எதிரியாகும் புலன்களின் மூலமாக இது ஆன்மாவை மோகத்தில் ஆழ்த்துகிறது எனவே உனது சக்தியை நன்கு புரிந்து கொண்டு ஆன்மாவையே பலம் பொருந்தியதாக அறிந்து கொண்டு காமமே உருவான இந்த எதிரியை கொன்றுவிடு இந்த எதிரி அகத்தில் இருப்பவன் இந்த யுத்தம் அக உலகில் நடைபெறுவது என்பதையெல்லாம் இனிமேலும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை यथैधांसि समिद्धोऽग्निः भस्मसात् कुरुतेऽर्जुन ज्ञानाग्निः सर्वकर्माणि भस्मसात् कुरुते तथा அர்ஜுனா எந்த முறையில் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பானது விறகுகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுகிறதோ இதே போன்றுதான் ஞானம் என்னும் அக்னியானது எல்லா பாவ புண்ணிய கர்மங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது இது எங்கிருந்து வேள்வியில் நுழைவு கிடைக்கிறதோ அந்த ஞானத்தின் ஆரம்ப நிலையை பற்றியது அல்ல மாறாக இந்த ஞானம் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்கின்ற அனுபவ ரீதியான உச்ச நிலையை பற்றிய வர்ணனையாகும் இதில் முதலில் முரண்பாடான தீய எண்ண ஓட்டங்கள் அல்லது தீய கர்மங்கள் எரிந்து சாம்பலாகின்றன அதற்கு பிறகு இறைவனை தரிசித்து முக்தி நிலையை பெற்றதுடன் சேர்த்து ஆன்ப சிந்தனையின் கர்மமும் கூட அவரிலேயே ஒன்று கலந்து மறைந்து விடுகின்றன எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது இனி இதற்கு மேல் ஆன்ம சிந்தனையை மேற்கொண்டு யாரை தேடுவது அத்தகைய இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட ஞானி ஒட்டுமொத்தமான நல்ல மற்றும் தீய கர்மங்களையும் அழித்து விடுகிறார் சர்வே சமாரம்பாக कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणम् तमाहु पण्डितम् बुधाः அர்ஜுனா எஸ்ய சர்வே சமாரம்பா எவர் மூலமாக முழுமையான அளவில் ஆரம்பிக்கப்பட்ட கிரியை காம சங்கல்ப வர்ஜிதா படிப்படியாக உயர்ந்து கொண்டே சென்று வாசனைகள் மற்றும் மனத்தின் சங்கல்ப விகல்பங்களில் இருந்து விடுபட்டு இன்னும் மேலே சென்றுவிடும் அளவு நுட்பமாகி விடுகிறதோ அந்த ஆசைகள் மற்றும் சங்கல்பங்கள் அனைத்தும் அடிவுறுவதே மனத்தை வெற்றி கொள்ளும் நிலையாகும் எனவே கர்மம் என்பது மனத்தின் ஆசைகள் மற்றும் சங்கல்ப விகல்பங்களில் இருந்து நம்மை விடுவித்து மேலே உயர்த்தும் வல்லமை பெற்றது அந்த சமயத்தில் ஞானாக்னி தக்த கர்மானம் கடைசி சங்கல்பமும் அழிந்துவிட்ட பிறகு இதுவரை யாரை நாம் அறியவில்லையோ யாரை அறிவதற்காக நாம் விருப்பம் கொண்டிருந்தோமோ அந்த பரமாத்மாவின் நேரடி தரிசனம் கிடைத்து விடுகிறது ஆன்மக்கிரியை பாதையில் சென்று பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதற்கு பெயரே ஞானம் எனப்படும் அந்த ஞானம் கிடைத்த உடனே தக்த கர்மானம் கர்மம் என்றென்றைக்குமாக எரிந்து விடுகிறது எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து ஆகிவிட்டது அதைவிட உயர்ந்த நிலை ஒன்றும் இல்லை எனில் எதை போய் தேடுவது எனவே கர்மத்தை செய்து யாரை தேடுவது இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்டதுடன் சேர்த்து கர்மத்தின் அவசியமும் இல்லாமல் போய்விடுகிறது அத்தகைய உயர்நிலையை அடைந்தவர்களையே இறை பேரறிவின் மொத்த உருவமாக திகழும் மகாபுருஷர்கள் பண்டிதர் என்று பெருமையுடன் அழைக்கிறார்கள் அவருடைய ஞானமே முழுமையானது कामक्रोधवियुक्तानाम् यतीनाम् यतचेतसाम् अभितो ब्रह्मनिर्वाणम् वर्तते विदितात्मनाम् காமம் மற்றும் கோபம் நீங்க பெற்றவராக வெற்றி கொள்ளப்பட்ட சித்தத்தை உடைய பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட ஞானிகளாகிய மகாபுருஷருக்கு எல்லா விதத்திலும் எல்லா பக்கத்திலும் இருந்து அமைதியே வடிவான பரபிரமே கிடைக்கிறது யோகேஸ்வரராகிய ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் அத்தகைய மகாபுருஷரின் உயர் ஆன்மீக வாழ்வியலை வலியுறுத்தி கூறுவதன் நோக்கம் அதிலிருந்து நமக்கெல்லாம் தூண்டுணர்வு கிடைக்கட்டும் என்பதற்காகத்தான் शनैः शनैरुपरमेद् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा படிப்படியாக யோகத்தை பயின்று கொண்டே சென்று உயர்நிலையை அடைந்து விட வேண்டும் சித்தம் முழுவதுமாக அழிந்து வரிசை கிரமமாக இறைவனில் ஒன்று கலந்து விட்ட பிறகு அந்த தைரியமடைந்த புத்தியின் மூலமாக மனத்தை பரமாத்மாவிலேயே நிலைநிறுத்தி வேறு எதை பற்றியும் சிந்தனை செய்யக்கூடாது நிரந்தரமாக இதை பயிற்சி செய்தே அடைய முடியும் என்பது விதிமுறை ஆனால் ஆரம்பத்தில் மனம் இதில் ஈடுபாடு காட்டுவதில்லை இது பற்றி யோகேஸ்வரர் கூறுகிறார் यतो यतो निश्चरति मनश्चञ्चलमस्थिरम् ततस्ततो नियम्यैतद् आत्मन्येव वशं नयेत् இந்த நிலையில் அடங்காமல் சஞ்சலத்துடன் செயல்படும் இந்த மனமானது எந்தெந்த காரணங்களால் உலகியல் பொருட்களின் மீது நாட்டம் கொண்டு அலைபாய்கிறதோ அவற்றில் இருந்தெல்லாம் அதனை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் அந்தராத்மாவிலேயே கட்டுப்படுத்தி வைக்கவும் பெரும்பாலோர் மனம் எங்கெல்லாம் செல்கிறதோ செல்லட்டும் இயற்கையில் தானே செல்லும் மேலும் அந்த இயற்கையும் பிரம்மத்தில் தானே அடக்கம் எனவே இயற்கையில் சுற்றித் திரிவதும் பிரம்மத்தை விட்டு வெளியில் இல்லையே என்கின்றனர் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் இது மிகவும் தவறானது கீதையில் இதுபோன்ற கருத்துக்களுக்கு கொஞ்சமும் இடமில்லை ஸ்ரீகிருஷ்ணர் சொல்வது என்னவென்றால் மனம் எங்கெல்லாம் போகின்றதோ எந்தெந்த வழிகளிலெல்லாம் போகின்றதோ அந்தந்த வழிகளிலிருந்தெல்லாம் தடுத்து அதனை பரமாத்மாவிலேயே ஈடுபடுத்த வேண்டும் மனத்தை கட்டுப்படுத்துவது என்பது முடிகின்ற காரியம்தான் என்கிறார் மனோ புத்தி முனிர்மோக்ஷபராயண விகதேச்சாபயக்ரோதோ ய சதா முக்த புலன்கள் மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றை எவர் வென்று விடுகிறாரோ விருப்பம் பயம் மற்றும் கோபம் ஆகியவை முழுமையாக நீங்க பெற்று ஆன்ம சிந்தனையின் உச்சக்கட்ட நிலையை அடைந்துவிட்ட மோட்சத்தையே எப்போதும் நாடுகின்ற முனிவர் சதா சர்வகாலமும் முக்தனாகவே இருக்கிறார் सर्वभूतस्थमात्मानम् सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र சமதர்ஷனம் யோகத்தின் இறுதி விளைவினை பெற்ற ஆன்மாவை உடையவரும் எல்லோரையும் சமமான உணர்வுடன் பார்க்கின்ற யோகி ஆன்மாவே மனிதர் உட்பட எல்லா ஜீவராசிகளிலும் நிறைந்து இருப்பதை காண்கிறார் எல்லா உயிரினங்களுமே ஆன்மாவிலிருந்தே பெருக்கெடுப்பதையும் காண்கிறார் अनन्याश्चिन्तयन्तो माम् ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् அனன்ய உணர்வுடன் என்னைத் தவிர வேறு எதையும் யாரையும் விரும்பாத என்னிலேயே நிலைத்திருக்கும் பக்தர்கள் பரமாத்ம வடிவமாகிய என்னையே நிரந்தரமாக சிந்தனை செய்கிறார்கள் சிறிதளவு கூட குறைபாடு எதுவும் இல்லாமல் என்னையே வழிபடுகின்றனர் அவ்வாறான எப்போதும் மாறாத ஓர் உணர்வாளர்களின் யோக நலனை நானே முன்னின்று பாதுகாத்து அருள்கின்றேன் அதாவது அவர்களின் யோகத்தினை பாதுகாப்பது முதலான அனைத்து பொறுப்புகளையும் என்னுடைய கையில் எடுத்துக்கொள்கிறேன் தேஷாம் ஜானி நித்தியயுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः அர்ஜுனா அவர்களை விடவும் எப்பொழுதும் என்னிலேயே ஒன்றுபட்ட உணர்வில் நிலைத்தவராக என்னைத் தவிர வேறு எதன் மீதும் விருப்பம் இல்லாதவராக என்னிடம் மட்டுமே பக்தியுடைய ஞானியே மிகவும் உயர்ந்தவராவார் என்னை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட ஞானிக்கு நான் மிகவும் பிரியமானவன் ஆவேன் அந்த ஞானி என்னுடைய சொரூபமே ஆவார் बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति समहात्मा सुदुर्लभः ஆன்மீக பயிற்சியை இடைவிடாமல் செய்து கொண்டே சென்று எண்ணற்ற பிறவிகளுக்கு பிறகு கடைசி பிறவியில் அதாவது இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலை பெறுகின்ற பிறவியில் சாட்சாத்காரமடைந்த ஞானியானவர் அனைத்தும் வாசுதேவரே என்ற உணர்வுடன் என்னை வழிபடுகிறார் தம்முடைய அகத்திலேயே அந்த பரம தெய்வம் வாசம் செய்வதை பார்க்கிறார் அந்த ஞானியாகிய மகாத்மாவையே ஸ்ரீகிருஷ்ணர் தத்துவதரிசி என்ற பெயரிலும் அழைக்கிறார் இத்தகைய மகா புருஷர்களால் மட்டுமே வெளி உலக சமுதாயத்திற்கு நன்மை உண்டாகும் வாய்ப்பு உள்ளது இந்த வகையிலான இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட தத்துவதரிசி மகாபுருஷர் கிடைப்பது ஸ்ரீகிருஷ்ணனின் வார்த்தைகளில் சொல்லப்போனால் மிகவும் அரிதான ஒன்றாகும் ஆன்மீக வாழ்க்கை உலகியல் இன்பங்கள் ஆகிய இரண்டுமே பகவானிடமிருந்துதான் கிடைக்கிறது ரஜஹாத்தியதா யதா காமான் சர்வான் பார்த்தமனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட ஸ்திதப்பிரக்யஸ்ததூச்சதி பார்த்தனே எப்பொழுது மனிதன் தன்னுடைய மனதில் நிலை பெற்றுள்ள எல்லா ஆசைகளையும் துறந்து விடுகிறானோ அப்பொழுது அவன் ஆத்மாவின் மூலமாகவே ஆத்மாவில் மட்டுமே இன்புறுகின்ற திருப்தியுறுகின்ற நிலையான அறிவுடையவன் எனப்படுகிறான் ஆசைகளை துறந்த பிறகுதான் ஆன்மாவின் தரிசனம் கிடைக்கிறது அத்தகைய ஆன்மாவில் மட்டுமே உறவாடுகின்ற ஆன்மாவில் மட்டுமே திருப்தி காண்கின்ற மகா புருஷரே ஆன்மாவில் நிலை பெற்றவர் ஆவார் विहाय कामान्यः सर्वान् पुमांश्चरति निःस्पृहः निर्ममो निरहङ्कारः स शान्तिमधिगच्छति எந்த ஒரு மனிதன் எல்லா ஆசைகளையும் துறந்துவிட்டு நான் எனது என்ற உணர்வு அகங்காரம் மற்றும் வேட்கை ஆகியவை அறவே இல்லாமல் இருக்கிறானோ அவனே எதை அடைந்த பிறகு எதையுமே அடைய வேண்டியது இருக்காதோ அந்த மேலான அமைதியை அடையப் பெறுகிறான் यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैर्मुक्तो यः स च मे प्रियः எவரால் எந்த ஒரு உயிரும் மனத்துயரம் அடைவதில்லையோ எவர் மற்ற உயிர்களால் தாமும் துயரம் அடைவதில்லையோ எவர் மகிழ்ச்சி துக்கம் பயம் என்று மனதில் எழும் எல்லாவிதமான உணர்வு பேதளிப்புகளிலும் இருந்து விடுதலை பெற்றவரோ அத்தகைய பக்தரே எனக்கு மிக மிக பிரியமானவர் சாதகர்களுக்கு இந்த ஸ்லோகம் மிகவும் பயனுள்ளதாகும் நம் மூலமாக எவருடைய மனமும் புண்பட்டுவிடக்கூடாது என்ற அளவிற்கு அவன் நடந்து கொள்ள வேண்டும் இவைகளையெல்லாம் சாதகனால் பின்பற்றி நடக்க இயலும் ஆனால் மற்றவர்கள் இதை பின்பற்றி நடந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களெல்லாம் உலகியலை பற்றி கொண்டு அதிலேயே உழல்பவர்கள்தானே அவர்கள் நெருப்பையே அள்ளி வீசச் செய்வார்கள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் சாதகனோ அவர்களுடைய தாக்குதலை கண்டு தன்னுடைய இதயத்தில் எந்தவிதமான சரணமோ குழப்பமோ அடைந்துவிடக்கூடாது ஆன்ம சிந்தனையிலேயே மனத்தின் கவனப்பார்வையை நிலைநிறுத்தி வைத்திருக்க வேண்டும் ஆன்ம சிந்தனை தொடர் அருந்துவிடக்கூடாது மானாபமானயோஸ்துல்யஸ் तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारम्भपरित्यागी गुणातीतः स उच्यते எவன் ஒருவன் மானம் மற்றும் அவமானத்தை சமமாகவும் நண்பர் பகைவரிடம் பாரபட்சம் எதுவும் இன்றி நடுநிலையாகவும் இருக்கிறானோ எல்லா ஆரம்பங்களிலிருந்தும் தன்னை முழுவதுமாக விடுவித்துக் கொண்டுள்ள அவனே குணங்களையெல்லாம் கடந்து அப்பால் சென்றவன் குணாதீதன் எனப்படுகிறான் यस्त्वात्मरतिरेव स्यात् आत्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टः तस्य कार्यं न विद्यते ஆனால் எவர் ஒருவர் ஆன்மாவில் மட்டுமே திளைத்தவராக ஆன்மாவில் மட்டுமே திருப்தி உடையவராக ஆன்மாவில் மட்டுமே மகிழ்ச்சி அடைபவராக இருக்கிறாரோ அத்தகையவருக்கு எந்த கடமையும் இருப்பதில்லை இதுவே அடைய வேண்டிய லட்சியமாக இருந்தது எப்பொழுது புலன்களுக்கு அப்பாற்பட்ட என்றும் நிலையான மாறாத அழிவற்ற ஆன்ம தத்துவம் அடையப்பட்டு விட்டதோ அதற்கு மேல் எதை போய் தேடிக்கொண்டிருப்பது அத்தகைய மகாபுருஷருக்கு கர்மம் செய்ய வேண்டிய அவசியமும் இருப்பதில்லை இறை ஆராதனையில் ஈடுபட வேண்டிய கட்டாயமும் இல்லை ஆன்மா மற்றும் பரமாத்மா ஆகிய இரண்டுமே சமமான அர்த்தத்தையே தருகின்றன இதையே அவர் மறுபடியும் விவரிக்கிறார் நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தோ நாக்கிருத்தேனேஹ கஷ்டன ந சாஸ்ய சர்வபூதேஷு இந்த உலகில் அத்தகைய மகாபுருஷருக்கு கர்மம் செய்வதால் எந்த லாபமும் கிடையாது கர்மம் செய்யாமல் இருப்பதால் எந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் இதற்கு முன்பு கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது அவருக்கு மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிடமும் சுயநலத்துடன் கூடிய எந்த ஒரு தொடர்பும் இருப்பதில்லை ஆன்மாவே என்றும் நிலையானது என்றும் உள்ளது புலன் உணர்வுகளை கடந்து விளங்குவது மாற்றங்கள் இல்லாதது அழிவற்றதும் ஆகும் எப்போது அந்த ஆன்மாவை அடைந்து விட்டாரோ அதிலேயே திருப்தி உடையவராகவும் அதிலேயே மகிழ்ச்சி அடைபவராகவும் அதிலேயே ஆழ்ந்து நிலை பெற்றும் விடுகிறார் அதற்கு மேல் வேறு ஒரு நிலை இல்லை எனும்போது எதை போய் தேடுவது என்னதான் கிடைக்கும் அந்த மகா புருஷருக்கு கர்மத்தை செய்யாமல் விட்டுவிடுவதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஏனெனில் நல்ல மற்றும் தீய எண்ணங்கள் எங்கே பதிகின்றனவோ அந்த சித்தமே இல்லாமல் போய்விட்டது அவருக்கு ஒட்டுமொத்த உயிரினங்கள் வெளி உலகம் மற்றும் அகத்தில் எழும் சங்கல்பங்களின் படலம் ஆகியவை அனைத்தும் கொஞ்சம் கூட அர்த்தமற்றவைகளாகிவிட்டன பரமாத்மா ஒருவரே மிக உயர்ந்த பொருளாக இருந்தார் அவரே கிடைத்துவிட்ட பிறகு பிறவற்றால் அவருக்கு என்ன பயன் இருக்க முடியும் यदृच्छालाभसन्तुष्टो द्वन्द्वातीतो विमत्सरः समः सिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते தமக்கென்று கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அதில் மட்டுமே மகிழ்ச்சி அடைந்து சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் முதலான இருமைகளையெல்லாம் அதாவது வேற்றுமையான உணர்வு நிலைகளையெல்லாம் கடந்தவராக பொறாமை உணர்வு இல்லாதவராக வெற்றி தோல்வியில் சமமான உணர்வுடைய அவர் கர்மங்களை செய்தபோதும் கூட அவற்றால் பந்தத்திற்கு ஆளாவதில்லை சித்தி அதாவது எதை பெற வேண்டுமோ அது இப்போது தன்னில் இருந்து வேறுபட்டு இல்லை அது இனிமேல் எப்போதும் தம்மை விட்டு பிரிந்து போவதும் இல்லை எனவே அசித்தி அதாவது பெறாததை பற்றிய பயமும் இல்லை இந்த முறையில் வெற்றி தோல்வியில் சமமான உணர்வுடையவர் கர்மத்தை செய்தபோதும் கூட அவற்றால் பந்தத்திற்கு ஆளாவதில்லை அவர் எந்த கர்மத்தை செய்கிறார் அதே நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மமாகிய வேள்வியின் செயல்முறையையே செய்கிறார் ईश्वरः सर्वभूतानाम् हृद्देशेऽर्जुन तिष्ठति भ्रामयन् सर्वभूतानि यन्त्रारूढानि मायया அர்ஜுனா அந்த இறைவன் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் இதய தேசத்தில் வசிக்கிறார் இவ்வளவு அருகில் இருக்கிறார் எனும்போது அனைவராலும் அவரை அறிய முடியவில்லையே ஏன் மாயை என்னும் எந்திரத்தில் ஏறிக்கொண்டு அனைவரும் பிரம்மையின் வசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இங்கும் அங்கும் சுற்றி திரிகின்ற காரணத்தால் அவரை அறிந்து கொள்ள முடிவதில்லை ஆகவே மீண்டும் மீண்டும் அடிவுறுகின்ற இந்த உடல்களிலேயே சுற்றி அழைய வைக்கின்ற இந்த மாயை என்னும் இயந்திரம் மிக பெரிய தடையாகும் அப்படியென்றால் யாரை சரணடைவது तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिम् स्थानं प्राप्स्यसि शाश्वतम् எனவே பாரதா முழுமையான உணர்வுடன் அந்த இதய தேசத்தில் வீற்றிருக்கும் இறைவனிடம் நிலைத்த சரணத்தை பெற்றுக்கொள் அவருடைய அருள் பிரசாதத்தால் நீ மேலான அமைதியையும் என்றும் நிலையான மாறாத வீடு பேற்றையும் அடையப் பெறுவாய் எனவே தியானம் செய்ய வேண்டுமென்றால் இதய தேசத்தில்தான் செய்ய வேண்டும் இதை நன்கு அறிந்து கொண்ட பிறகும் கூட கோயில் மசூதி தேவாலயம் மற்றும் இன்ன பிற இடங்களிலும் தேடி அலைந்து கொண்டிருந்தால் நேரத்தை வீணாக்குகிறேமே ஒழிய வேறொன்றும் செய்யவில்லை ஆம் அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் என்பது தெரியாத வரைக்கும் இவ்வாறு பல்வேறு இடங்களில் தேடி அலைவது என்னவோ இயல்பான விஷயம்தான் இருந்தபோதிலும் இதய தேசமே இறைவனின் வசிப்பிடமாகும் பாகவதம் என்ற பெரிய ஆன்மீக நூலின் சுருக்கம் நான்கு சுலோகங்களில் தரப்பட்டுள்ளன அவற்றை சதுஸ்லோகம் என்று கூறுவர் அந்த பாகவதத்தின் சதுஸ்லோகம் மற்றும் கீதையின் சாராம்சம் இதுதான் இறைவனாகிய நான் எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளவனாவேன் ஆனால் இதய தேசத்தில் தியானம் செய்வதால் மட்டுமே நான் அடையப் பெறுகிறேன் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக ஹரி ஓம் தத் சத்